டெய்லி யாராவது பல பேர் ஆப்ஷன் ஆகிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு நம்ம அப்படி சரி கொஞ்சம் டீட்டெயிலாக போவோம் கிடைச்சவங்களுக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கோம் ஆமாம் இல்லை ஒரு விதத்தில் இதுவும் நல்லதுன்னு sure sure sure sure sure sure உண்மைதான் நீங்கள் மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆனால் மழை பெஞ்சிட்டு இருக்கேன் கிளாஸ் எடுத்தான் வெளியில் மழை பெஞ்சு இருக்கலாமா ஆனால் இன்னைக்கு கிளாஸ் வேண்டாங்கிறாங்களே அவங்க விருப்பம் அதுதான் சரி மணி ஒன்பதரை ஆயிடுச்சு அப்படியே கொஞ்சம் இப்போ இவர் முத்துசாமி வெளியில் போயிருக்கிறாரு இப்போ அவரும் வந்து அப்படியே கொஞ்சம் பேசிட்டு இதில் உங்களோட மெயில் ஐடி கொஞ்சம் இன்னைக்கே கொடுத்துட முடியுமா எஸ்எம்எஸ் அனுப்பி விட்டுற முடியுமா நான் அந்த மெயிலில் டாக்குமெண்ட் அனுப்பி வச்சிடறேன் அந்த பகவத்கீதைக்கு உள்ள டாக்குமெண்ட் அனுப்பிடுறேன் செல்லப்பிரஜி அப்படியே ஒரு எஸ்எம்எஸ் போட முடியுங்களா உங்கள் மெயில் ஐடியை ஒரு எஸ்எம்எஸ் இதுலேயே ஸ்கைப்லேயே போட்டு விட்டிங்கன்னா நான் அதுக்கு வந்து ஒரு அந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு எதை நடத்த போகிறோமோ அதை ஃபார்வேர்டு பண்ணிட்டேன்னா கையில் வச்சுட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அல்லது லேப்டாப்லேயே கூட அந்த ஸ்கிரிப்டை கண்ணில் பார்த்துக்கிட்டு கூட படிச்சிக்கலாம் வச்சிருக்கீங்களா அது என்ன தமிழ்ல இருக்குங்களா இங்கிலீஷ்ல இருக்குங்களா ஓ எனக்கு தமிழ்ல இப்போ வந்து ஜெகநாதனுக்கு தமிழ் தேவனும் இப்ப ஸ்லோகமே இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்களா நீங்க இல்ல பொருள் மட்டும் இங்கிலீஷ்ல இருக்குங்களா ஸ்லோகம் வந்து இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட்ல இருக்கா ஆ ஓ ஓ ஓ ஓ. சரிங்க சரிங்க ஆ ஸ்கிரிப்ட் தமிழில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியுமான்னு பாருங்களேன் நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன் கிடைக்கல அவரு கிடைக்கலன்னாக்கா அப்புறம் திரும்ப நான் உட்காந்து டைப் அடிக்கணும் அது டைப் அடித்தா அது ஒரு நாள் செலவாகும் அதுக்காக பார்க்குறேன் நான் டைல்ஸ் போல இருந்து திரும்ப போகிறாங்க ஹரி ஆ ஹரி ஓம் ஆமாம் இல்லை முப்பது வருங்க ஆமாம் முப்பது ஸ்லோகம் வருங்க இருபத்தஞ்சு கிடைச்சிருக்குங்களா உங்களுக்கு நாளைக்கு ஸ்கேன் பண்ணுறது நாளைக்கு ஸ்கேன் பண்ணுறது ஆ ஸ்கேன் பண்ணிட்டா ஈஸியாக போயிடும் நம்ம அனுப்பி விட்டுலாம் எதை விடவும் இது நல்லா இருக்குங்க மீதி இதுக்கு இது பரவாயில்லையா விடுவோம் ஏன்னா டெக்ஸ்ட்டு தமிழில் இருக்குது ஸ்கிரிப்ட் தமிழில் இருக்கு மீனிங் தமிழில் இருக்குது அதனால இது எப்படி தனியாக செல்லப்பாச்சி கூப்பிட்றது வருது கால் அவர் கூப்பிடுவார் அதான் ஆக்சுவலி அவர் ஆட் பண்ணுவாங்க இப்போ அவருக்கு குரூப்பில் இருப்பாரா இல்லை தனியாக இப்படி நீங்கள் கிளிக் பண்ணி மற்றவங்க எதாவது குரூப்பில் தான் ஜெகன் சொல்லிடுறாங்க செல்லப்பாஜி இப்போ நீங்கள் குரூப்பில் இருக்கீங்களா இல்லை தனியாக இருக்குங்களா உங்கள் காலில் செல்லப்பாஜி உங்க நீங்கள் குரூப்பில் இருக்கீங்களா தனியாக இருக்கீங்களா உங்கள் காலில் ஆ குரூப்பில் ஓ உங்கள் ஸ்க்ரீனில் குரூப்பே தெரியுதுங்களா உங்கள் ஸ்க்ரூப்பில் உங்கள் ஸ்க்ரீனில் குரூப்பே தெரியுதுங்களான்னு மியூட் ஆகிடுச்சு மியூட் ஆகிடுச்சு தொடங்கி முன்னாடி தானாகவே அதுக்கு மாறிடுச்சு டோனு அப்புறம் இது ஹலோ ஹலோ செலவு இருக்கீங்களா ஹலோ ஆமாம் சார் எல்லாருக்கும் புதுசாக ஜி வந்தாச்சுங்களா முத்துசாமிஜி முத்துசாமிஜி இன்னும் வரல சரி பரவாயில்ல ரைட்டு அவர் ஏதாவது சின்ன வெளியே போனார் நான் முருகேஷ் குரல் தான் கேட்க முடியாமல் இருக்குது ஃபீலிங்காக இருக்கு நமக்கு ஆனால் அவர் லைனில் இருக்காரு லைனில் இருக்காரு ஆ சரி சரி சரி ஓகே அவர் லேப்டாப் இல்லாட்டும் சிஸ்டத்தை தான் பார்க்கணும் ஆ செட் பண்ணி தரணும் சரி சரி இன்னொருத்தர் இன்னைக்கு வரல இன்னும் ரெண்டு பேர் இன்னைக்கு தான் இருக்காங்க முத்து முத்துக்குமார் ஒன்று பொன்னுசாமி ஒன்று பொன்னுசுவாமி முத்துக்குமாரும் பொண்ணு சுவாமி முத்துக்குமார் என்ன தெரியல இன்னைக்கு இன்னைக்கு வந்து நல்லா சொன்னாரு ஃபோனில் கூப்பிட்டு பார்த்தீங்களா பார்க்கல நாளைக்கு பார்க்கல நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லை நீ கேள்வி சும்மா ஒரு என்ன தான் ஆச்சுங்க நீங்கள் கேட்குறீங்களா செல்லப்பதாஜி கூப்பிட்றாங்க கூப்பிட்றாங்க சும்மா ஒரு வார்த்தை இன்றைக்கே கேட்டுக்கிட்டா அவருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் பரவாயில்ல நம்மளை ஞாபகம் வச்சுட்டு கூப்பிட்டாங்க இன்னைக்கு ட்ரை பண்ணா தான் நாளைக்கு வகுப்பு நடக்கும் நாளைக்கு ட்ரை பண்ணோன்னா நாளைக்கு வரமாட்டாங்க ஒரு நாள் முன்னாடி முயற்சி எடுத்தால் தான் அடுத்த நாள் காரியம் நடக்கும் பொண்ணு சாமி என்னன்னு தெரியல அவர் இன்னைக்கு காலையில் தான் சொன்னார் ஒரு அடி போட்டு பாருங்க பொண்ணு சாமி அவர் வந்தார் ரெண்டு காய்ச்சலா எங்க இங்க வரல நான் ஆபீஸ்ல போய் கனெக்ட் பண்ணிட்டு பேசணும் பேசிட்டீங்களா பேசிட்டு ஆட் பண்ண சொன்னோம் அவரோட வித்தியாசமா இருக்கு அவர் கூப்பிட்டா மட்டும் தான் மேட் பண்ண முடியுது மற்றவங்க எல்லாத்துக்கும் நம்ம நம்ம மேட் பண்ண முடியுது அவர் ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது ஓ அவர் நம்ம காலை அது ரிஜிஸ்டர் பண்ணணும் அது எப்படி பண்ணிருக்காரு இல்லை வீட்டில் அதான் ஆஃபீஸ் பார்க்கலாம் ஆஃபீஸ் வந்தாங்கன்னா நான் எப்படி பார்த்துறேன் அப்படின்னு எனக்கு இல்லை அவர் கொண்டு வந்தாருன்னா என்னன்னு பார்த்து சொல்லி ஓகே ஓகே ஓகே அவர்கிட்ட நாளைக்கு நீங்கள் ஒரு டைம் பேசும்போது நீங்கள் ஒரு டைம் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா நான் சரி பண்ணி கொடுத்துருன்னு சொல்லுங்கள் அவர் மொபைல் சரி அவருக்கு தான் நீங்கள் சொல்லுங்க ஆஃபீஸ் வேணும்னாரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுக்கல நீங்கள் ரிமைண்ட் பண்ணால் அவர் கரெக்டாக வரும் நல்ல பிடிச்சி வந்தாச்சு முத்துசுவாமி வந்தாச்சு முருகேஷ் இருக்காரு எல்லாருமே இருக்கும் ரைட்டு சந்தோஷம் இப்போ மணி ஒம்பது ஆயிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஸ்லோகம் மட்டும் பயிற்சி பண்ணிட்டு போகலாம் இன்னைக்கு ஒரு முத்துமாரி எடுக்கலைங்க சரிங்க சரிங்க பரவாயில்ல அவர் ஏதோ பிஸியாக இருந்தால் தான் எடுக்க மாட்டார் இல்லைன்னா எடுத்துருப்பாரு இவர் திடீர்னு நம்ம முத்துசாமி லைன் கட் ஆகிட்டது என்னன்னு தெரில ஜெகன் முத்துசாமி ஒரு கனெக்ஷன் போடுங்களேன் கட் ஆகிட்டார் ப்ளஸ் சைன் ஆட் பண்ணி போடுங்க ப்ளஸ் சைனை ஆட் பண்ணி போடுவாமா இது அங்கே கூட வச்சிடலாம் நீங்களும் கூட பார்த்து பார்த்து தெரியும் சொல்லுங்க அவர் பழகிட்டார் பரவாயில்ல அவர் பதில் எஸ்எம்எஸ் எல்லாம் அனுப்பியிருக்காரு இன்னைக்கு ஜெகன் பரவாயில்ல எஸ்எம்எஸ் அனுப்ப பழகிட்டார் யாருக்காவது லைன் கட் ஆச்சுன்னா உடனே ஒரு எஸ்எம்எஸ் போட்டு விட்டுருங்க திரும்ப நல்லா ஆயிடுச்சுன்னா ஒரு எஸ்எம்எஸ் போட்டு விட்டுருங்க ஆ அந்த அந்த படங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு கீழே பாருங்களேன் கீழே இந்த ரெண்டாவது பட்டன் ஒன்று வெள்ள கலர்ல தெரியும் பாருங்க லெஃப்ட் காண்டம் சொல்லுங்க லெஃப்ட் ஆ அந்த இன்ஸ்டன்ட் மெசேஜ் தான் கிளிக் பண்ணணும் நீங்கள் கிளிக் பண்ணுங்க கீழே என்ன நீங்கள் சொல்லுங்கள் இன்ஸ்டன்ட் மெசேஜ் எப்படி ஆகும் அவர் சொல்லி தராரு பரவாயில்ல <laughs> இல்லை இல்லை ஜெகன் ஆக்சுவலாக அவருக்கு அங்கே எப்படி கான்ஃபியூர் பண்ணிருக்காங்க தெரியாது அதனால் சாருக்கு என்னன்னு தெரியாது நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்க செட்டப் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு அது தெரியாது அங்கே இருக்கான்னு தெரியாது அவருக்கு செட்டப் நம்ம அது ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாங்க அவருக்கு சில பேர் சார் ஒரு நாளைக்கு நான் ப்ராக்டிஸ் தரேன் அவருக்கு சரிங்களா அவருக்கு ஐயம் காட்டுது ஒரு நம்ம ஒரு மீட்டிங் போகணும்னு சொல்லிருக்கோம் இல்லைங்களா கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கைப் இது எப்படி சொல்லி சொல்லி ஒரு சொல்லி கொடுத்தாங்க டெமோ போட்டுருக்கோம் ஒரு டெமோ காமிச்சிடலாம் ம் சொல்லுங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட தந்தேன் ம் கண்டிப்பாக பண்ணலாம் இந்த சண்டே நம்ம ஆஃபீஸில் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் ம் சரிங்க எல்லா ஆமாங்க எல்லாத்துக்கிட்டும் டைம் கேட்டுங்க சண்டே நம்ம ஆஃபீஸ் சிங்கானூர் போயிட்டு வந்தாலே போதுங்க அங்கே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே எப்படி பண்ணணுங்கிறது அப்போ ஈஸியாக இருக்கும் ம் சரிங்க ஆ என்ன சௌரியம் பொண்ணு சரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஜி ஒரு நிமிஷம் சிவர் போயிட்டு லைன் இல்லையே ஆமாம் சுவாமி ஹரிவம் ஜி நான் லைன் கொண்டிருக்கேன் நல்லப்பன் முத்து சுவாமி கனெக்ஷன் ஆகிட்டு இருக்கு அவங்க த்ரீ ஜி போட்டும் கனெக்ஷன் ஆகல ஆனால் ப்ராட்பேண்ட்ல தானே அவர் கூப்பிடுறாரு அவருக்கு போகணும் இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காங்க அவர்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கும் அவர் என்ன கனெக்ஷன் வச்சு பவர் ஏதாவது போயிருக்கும் ஏதாவது இதாக இருக்கும் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிரும் ஓ அப்படியா இல்லை வந்து உட்காந்தாரு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஆ வந்து உட்காந்தாரு பார்த்தேன் காலையில் ம் கால் ஃபெயில்டு பரவாயில்ல படிக்கிறாரு ஓகே நம்ம ஒரு சுலோகம் பேசி பண்ணலாமா எதுன்னா உங்கள் கையில் இப்போ நோட்ஸ் இருக்காது பரவாயில்ல நான் சொல்கிறதா அப்படியே காதில் கேட்டு திருப்பி சொல்லுவீங்களாமா சில பேருக்கு தெரிஞ்ச சுலோகம் தான் சில பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு ரிவிஷன் தெரியாதவங்களுக்கு புதுசு கற்றுக்கிறது ஓம் पार्थाय पार्थाय पार्थाय प्रति बोधितां प्रतिबोधितम् प्रतिबोधिताम् प्रतिबोधितं भगवता भगवता सेन ग्रथितां ग्रथिता प्राण पुराणमुनिला मध्ये महाभारतम् महाभारतम् अद्वैत अमृत अमृत वर्षिणी वर्षिणीं भगवती भगवतीम् अष्टादश अद्य अष्टादश अध्यायिनीम् अध्यायिनी अम्ब त्वाम् अम्ब त्वाम् अनुसन्दधामि अनुसन्दधामि भगवद्गीते भगवद्गीते भवद्वेषिणी भवद्वेषिणीम् தெரியும் யாரோ நம்ம ஸ்டூடெண்ட் தான் நினைக்கிறேன் அது ஒரு நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம் அதனால் அட்டன் பண்ணேன் எப்படி இந்த ஸ்லோகம் வந்து இப்போ நம்ம படித்தது வந்து பகவத்கீதைக்கு தியான ஸ்லோகம்னு சொல்கிறது பகவத்கீதையை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு படிக்கிறது வழக்கம் பகவத்கீதையை பற்றி சொற்பொழிவு கொடுத்தாலோ வகுப்பு எடுத்தாலோ போதிக்கிறதுக்கு முன்னாடியும் கற்கறதுக்கு முன்னாடியும் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது வழக்கம் ஸோ அதனால் அது பயிற்சி பண்ணோம் இது நல்ல தரவாக பயிற்சி பண்ணுறதுக்கு பண்ணுவோம் நம்ம நாளைக்கு ஹரி ஓம் ஹரி ஓம் போடுங்க ஹரி ஹரி ஓம் சொல்லுங்கள் ஆ சரி யாருங்க சொல்லுங்க ஹலோ ஹலோ ஹலோ சரி சந்தோஷம் ஹலோ அப்போது வகுப்புக்கு நீங்கள் வந்திருந்ததில் சந்தோஷம் இப்போ மணி ஆயிடுச்சு நீங்களும் போய் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு வாங்க இந்த டேட்டா கார்டு நாளைக்கு வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுதே இருக்கும் அதனால் நான் நினைக்கிறேன் அவன் நாளைக்கு எட்டரைக்கெல்லாம் வகுப்பு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு கொஞ்சம் எல்லோரும் இன்றைக்கி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அசம்பிள் ஆன மாதிரி நாளைக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் முன்னாடியே வந்தவங்க யாருக்கெல்லாம் வர முடியுதோ வந்தால் கனெக்ஷன் போட்டு எட்டரைக்கெல்லாம் நம்ம ஆரம்பிக்கிறது முயற்சி பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்திருந்ததில்ல ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரி ஓம் ஓம் தத் சத் நாளைக்கு சந்திக்கலாங்க எல்லோரும் நல்லா இருக்கும் ஓம் ராமராம் हरिः ओम् राम राम वैक्य